மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருமையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல்லாலமீன் மனிதனுக்கு அவன் வழங்கிய ஆயுளை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய வாழ்நாளை பல்வேறு பருவங்களாக அல்லாஹ் பிரித்து குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் என்று பல பருவங்களாக பிரித்து ஒவ்வொரு பருவத்திலும் அந்த மனிதனுக்கு தேவையானது என்ன அவன் கடைபிடிக்க வேண்டியது என்ன இன்றியமையாதது என்ன என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கி கூறியிருக்கின்றான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்நாளிலே அவனுடைய ஆயுளிலே எந்தெந்த பருவத்தை அவன் எப்படி எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை உலகத்தில் உள்ள எத்தனையோ வல்லுநர்கள் எத்தனையோ மனிதனை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ உளவியல் நிபுணர்கள் இவர்களெல்லாம் சொல்லியிருக்க எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் உயர்வாக எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய ஒரு உன்னத வழிமுறையாக அல்லா ரபுல்லாலமீன் அவன் சொல்லி தருகின்றான் மனிதன் அவனவன் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றவாறு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏனென்றால் அருமை சகோதரர்களே அல்லாவை மனிதனை படைத்தவன் அல்லாதான் மனிதனை உருவாக்கியவன் அல்லாதான் தாயின் வயிற்றிலே கருவிலே அவனை உருவாக்கியதிலிருந்து அவனை நல்ல முறையிலே உலகத்திற்கு அவனை வெளியேற்றியது வரை அல்லது உலகத்திலே அவன் பிறந்தது முதல் அதற்கு பிறகு அவன் வாழ்வது வரை தேவையான அனைத்து அம்சங்களையும் அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு அணு அளவாக அணு அணுவாக அறிந்தவன் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் ஆக அல்லா ரபுல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு பல பருவங்களை கொடுத்து குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என்ற பருவங்களை கொடுத்து ஒவ்வொரு பருவத்திலும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவனிடத்தில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குழந்தை பருவம் என்னும் பொழுது அந்த குழந்தை பருவம் அது குழந்தை பருவம் எப்படி இருக்க வேண்டும் அந்த குழந்தை பருவத்தை சார்ந்த இடத்திலே மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அந்த குழந்தைகளை எப்படி மற்றவர் நடத்த வேண்டும் பெற்றவர் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் ரப்புலாலும் தெளிவுபடுத்தினான் ஏன் அந்த குழந்தை பருவத்திற்குள்ள மனோநிலை உளவியல் உள்பட அனைத்து அம்சங்களையும் அனைத்து அந்தரங்கங்களையும் நன்கறிந்தவன் அந்த குழந்தையை படைத்தவனாகிய ரப்புலாலமின் மட்டும்தான் அவனுக்குத்தான் தெரியும் இந்த குழந்தையை எப்படி நடத்த வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் ஒரு குழந்தை இடத்தை பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தை எப்படி நடாத்தப்பட வேண்டும் அந்த குழந்தையை எப்படி கண்காணிக்க வேண்டும் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் வார்த்தெடுக்க வேண்டும் இவை அனைத்தையும் சொல்லித் போல் ரபுல் ஆலமீன் அந்த குழந்தை வளர்ந்து இளமை பருவத்தை அடையும் பொழுது வாலிப பருவத்தை அடையும் பொழுது அவனுக்கு சில கடமைகளை ரபுல் ஆலமின் வழங்குகின்றான் குழந்தை பருவத்தில் அல்லாஹ் விதிக்காத சில கடமைகளை சில பொறுப்புகளை வாலிப பருவத்தை அடையும் பொழுது ரபுல் சில கடமைகளையும் பொறுப்புகளையும் கொடுக்கின்றான் அந்த வாலிபன் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தான் மற்றவர்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த வாலிபனிடத்தில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப் என்பதையும் ரப்புல் தெளிவுபடுத்துகின்றான் எதற்காக என்றால் சகோதரர்களே மனிதனை பண்படுத்துவதற்காக மனிதனை செப்பனிடுவதற்காக மனிதனை ஒரு சீரான மனிதனாக வார்த்தெடுப்பதற்காக ரப்புல் ஆலமின் செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்பாடுகள் இவை குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி ஒரு வளர்க்கப்படும் குழந்தை அந்த அல்லாஹ் சொன்ன முறைப்படி வளர்க்கப்படும் ஒரு குழந்தை அது வாலிபத்தை அடையும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அப்படி அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழக்கூடிய அந்த வாலிபன் அந்த இளைஞன் பிறகு அவன் முதுமை பருவத்தை அடையும் பொழுது அப்பொழுதும் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவனிடத்தில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பின்பற்றி நடக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தையாக பிறந்து வாலிபனாக வளர்ந்து வயோதிக பருவத்தை அல்லாஹ் சொன்ன முறைப்படி ஒருவன் கழிக்கும் பொழுது அந்த வயோதிகன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு திருப்தியை எதிர்பார்க்கின்றானோ அந்த திருப்தியை அல்லாவுக்கு அவன் வழங்குவான் அதன் மூலமாக தன்னுடைய மறுமை வெற்றியை நிரந்தரமான சொந்தத்திற்கு உரிதாக்கி கொள்வான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இப்படி ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்ததோடு தாயின் கருவியில் உருவானதோடு ஏதோ வளர்ந்தான் ஏதோ பிறந்தான் ஏதோ வாழ்ந்தான் ஏதோ மரணித்தான் ஏதோ மறைந்தான் என்று இல்லாமல் இவன் ஒரு லட்சியத்தோடு ஒரு கொள்கையோடு ஒரு சரியான பாதையிலே ஒரு சரியான ஒரு செப்பின செப்பினிடப்பட்ட பாதையிலே இவனை வார்த்தெடுக்கும் பொழுதுதான் இவன் மரணமைக்கு பிறகுள்ள வாழ்க்கையை மறுமைக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கையை வெற்றியின் காரணியாக ஆக்கி கொள்வான் அதனால் தான் ரபுல் ஆலமீன் இவ்வளவு சிற இவ்வளவு பிரயாசி செய்த ரபுல் ஆலமீன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ அதற்காக ரபுல் ஆலமீன் இவ்வளவு கவனத்தோடு அந்த ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு நேர்வழிகளை ஹிதாயத்துகளை வழங்குகிறார் என்றால் காரணம் அதன் முறைப்படி நடக்கும் பொழுதுதான் இந்த மனிதன் மறுமையில் சந்திக்கும் பொழுது ரதி அல்லாஹு அன்ஹோம் ஒரது அன்ஹோ அவர்கள் அல்லாவை புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் என்ற சிறப்பு அந்தஸ்திற்கு இவன் தகுதியாவான் அந்த ரீதியில் தான் ரப்புல் ஆலம் இதற்கு முக்கியத்துவம் கூட சொல்கின்றான் ஒரு குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் அந்த குழந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த குழந்தை வாலிபனாக ஆகும் பொழுது ஒரு வாலிபன் தன்னுடைய சமுதாயத்திலே அவன் எப்படிப்பட்ட வாலிபனாக உலகத்திலே வாழ வேண்டும் மற்றவர்கள் அந்த வாலிபனத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாலிபன் தன் மற்றவர்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரப்புல் தெளிவுபடுத்துகின்றான் அதற்கு பிறகும் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறுதி நிலையான ஒரு மனிதனுடைய இறுதி நிலையான முதுமை பருவத்திலும் அந்த முதுமை பருவம் என்பது எப்படிப்பட்டது முதுமை பருவம் என்பது எத்தகையது அதில் அந்த முதுமையாக இருக்கக்கூடிய எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த முதியவரிடத்திலே இந்த சமுதாயம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரபுல்லாலும் தெளிவுபடுத்துகின்றான் ஏனென்றால் சகோதரர்களே பொதுவாக இன்றைய உலக கட்டத்தில் உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தன்னுடைய முதுமையை அடையும் பொழுது அவனுடைய இளமை குழந்தை பருவத்தை முடித்து இளமை பருவத்தை முடித்து வாலிப பருவத்தை முடித்து அவன் முதுமையை அடையும் பொழுது அவன் சமுதாயத்தால் எப்படி பார்க்கப்படுகிறான் என்றால் இவன் ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் ஒரு தேவையற்ற சுமை இந்த உலகத்திற்கும் இவனுடைய இவனுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பலன் இல்லாத ஒரு தேவையற்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இது இது ஒரு தேவையற்ற சுமை இது பூமிக்கு பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற மனோநிலையில் தான் இன்றைய உலகம் மனித குலத்தை பார்க்கின்றது மனித குலத்தினுடைய முதுமை பருவத்தை ஏனென்றால் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அல்லா ரபுலால் நிர்ணயித்து தந்திருக்க அல்லாஹ் நிர்ணயித்து தந்த வாழ்க்கை முறையை நாம் புறந்தள்ளிவிட்டு ஐரோப்பிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரம் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்ததோ அந்த வாழ்க்கை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கு மத்தியிலும் முஸ்லீம்களுக்கும் சேர்த்து அந்த ஐரோப்பிய கலாச்சார மேற்கத்திய வாழ்க்கை இன்று நம்முடைய உள்ளங்களிலே திணிக்கப்பட்டு விட்டது புகுத்தப்பட்டு விட்டது மேற்கத்திய கலாச்சாரம் என்பது ஐரோப்பிய கலாச்சாரம் என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டது அது முழுக்க முழுக்க ஒரு மெட்டீரியலிசம் லைஃப் முழுக்க முழுக்க ஒரு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது ஒரு வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டது நீ உட்கார்ந்தா அதில் என்ன உனக்கு லாபம் எழுந்திருச்சா அதில் என்ன லாபம் நீ நடந்தால் அது என்ன லாபம் அடுத்தவர்களை பார்த்து சிரித்தால் உனக்கு என்ன பயன் அடுத்தவர்களை பார்த்து முறைத்தால் உனக்கு என்ன பலன் அடுத்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று மனிதனுடைய எல்லா செயல்களையுமே வியாபாரமயமாக்கி மெட்டீரியலிசம் ஆக்கி எது செய்தாலும் சரி அதில் உனக்கு ஏதாவது உலகத்தில் பலன் இருக்க வேண்டும் ஏதாவது உனக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும் ஏதாவது உனக்கு அதனால் பலன் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை மனிதருடைய உள்ளங்களிலே இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் பூத்தி விட்டார்கள் வாழ்க்கை என்பதே ஒரு வியாபாரமயமாக்கப்பட்டு விட்ட வாழ்க்கை அனைத்து துறைகளிலும் இதற்கெல்லாம் எதிராகத்தான் அல்லா ரபுல் ஆலமீன் வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் அல்ல இது அனுபவித்து ருசித்து வாழ வேண்டிய அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான நியமத் அருட்கொடை என்பதை அல்லாஹ் சுபானத்தலா அவ்வப்போது நமக்கு நினைவுறுத்துகின்றான் ஏன் இந்த ஷைத்தானிய கலாச்சாரத்திற்கும் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு மெட்டீரியலிசம் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரமயமான வாழ்க்கையாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக அதனால்தான் இன்று முதியவர்கள் உலகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறார் என்றால் அவர்களால் எந்த பிரயோஜனம் கிடையாது ஐம்பத்தெட்டு வயசுலேயே ஒரு அரசாங்கம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து விடுகிறது ஒரு அரசு வேலையிலே அவன் இருபத்தைந்து வயதிலேயோ இந்த இருபது வயதிலேயோ வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அரசாங்கத்திற்காக அவன் அர்ப்பணித்தாலும் அவன் ஐம்பத்தெட்டு வயதை அடையும் பொழுது அரசாங்கமே என்ன நினைக்கிறது என்றால் இது ஒரு அடிமாடு எதற்கும் உதவாது இதை வச்சு வேலை வாங்க முடியாது இதனுடைய சக்தி என்னுடைய ஆற்றல் எல்லாம் வீணா போச்சு இதனால எந்த பிரயோஜனம் இல்லை அதனால நீ அல்லான வீட்டில் உட்காந்து உனக்கு நீ மாசம் மாசம் உனக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் தரோம் சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துட்டு உனக்கு எதற்கு மேல் உனக்கு எந்த வேலையும் கிடையாது என்று அரசாங்கமே இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை மனிதனுடைய வாழ்க்கையை வியாபாரமயமாக்கித்தான் ஐம்பத்தெட்டு வயது வரை அவனை வேலை வாங்கிய அரசாங்கங்களே தனியார் துறைகளே ஐம்பத்தெட்டு வயது அல்லது அறுபது வயது அடையும் பொழுது இவன் எதற்குமே உதவாதவன் நீ வீட்டிலே இரு என்று ஒதுக்கி விடுகின்றது ஏன் இந்த மெட்டீரியலிசம் லைஃப் இந்த வியாபாரமயமாக்கப்பட்ட கொள்கை மனிதர்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம் இது இந்த மேற்கத்திய கலாச்சாரம் ஏற்படுத்திய தாக்கம் எதனால் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் என்ன செய்தது என்றால் முதியவர்களை இப்படி புதை ஒதுக்கிவிட்டோம் அவர் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் ஆகவே அவருடைய உணர்வுகளையும் கொஞ்சமாக மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முதியவர்களுக்கு அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரம் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய கண்ணியம் என்னவென்றால் நீங்கள் வயோதிகர் இல்லத்திலோ அல்லது அனாதை இல்லத்திலோ அல்லது முதியோர் இல்லத்திலோ இருக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை உங்களை உலக முதியோர் ஆண்டு என்ற பெயரிலே உங்களை வந்து நாங்கள் சந்தித்து உங்களுக்கு சில மிட்டாய்களையும் சில அன்பளிப்புகளையும் சில லட்டுகளையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு மத்தியில் ஒரு விளையாட்டு ஒரு கேளிக்கை ஏற்படுத்தி விட்டு அன்று சாயந்தரத்தோடு நாங்கள் போயிடுவோம் வருடத்திற்கு ஒரு நாள் உனக்கு முதியோர் தினம் என்ற பெயரில் கொண்டாடி உன்னை மகிழ்விக்கிறோம் இதுதான் நீ இந்த உலகத்தில் இவ்வளவு காலமாக இருந்ததற்காக இந்த சமுதாயம் எங்களுடைய மேற்கத்திய கலாச்சாரம் உனக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன் என்ற ஒரு கடனை இன்றைய உலகம் முதியோர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது அந்த ரீதியில் தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக உலக முதியோர் தினம் கொண்டாடப்பட்டது முதியோர் தினத்திலே அமைச்சர்கள் எம்பிக்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கிறதோ அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் அங்கேருந்து முதியோர்களோடு கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்வீட்டு ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்து அவங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ஆ நீங்களாம் நல்லா இருங்க நீங்களாம் அப்படியே இப்படி ஆச்சா போச்சுன்னு அவங்களை கொஞ்சம் குஷிப்படுத்திட்டு அவர்களுக்கு ஏதாவது விளையாட்டு போட்டிகள் அவர்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகள் நடத்திவிட்டு அரசியல் தலைவர் டாட்டா காட்டிவிட்டு வந்துவிடுவார்கள் வருடத்திற்கு ஒரு நாள் அந்த முதியோர்களை மதிக்கக்கூடிய விதம் இதுதான் அன்பு சகோதரர்களே ஒரு வேதனையான புள்ளி விவரம் என்ன தெரியுமா ரெண்டாயிரமாவது ஆண்டிலே ஹெல்பேஜ் இந்தியா என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது வயது முதிந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டிய அந்த அமைப்பினுடைய வெப்சைட்டில் வெளியிட்டக்கூடிய தகவல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் இருந்த முதியோர் இல்லங்கள் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்திலே ஏற்பட்ட முதியோர் இல்லங்கள் ஐம்பத்தேழு ரெண்டாயிரத்தி ஐந்தில் முப்பத்தி ரெண்டாக இருந்த முதியோர் இல்லம் ரெண்டாயிரத்தி ஏழிலே ஐம்பத்தேழாக உயர்வு பெறுகிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே இதுவரை கணக்கெடுக்கவில்லை நிச்சயமாக உயர்ந்திருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது அன்பு சகோதரர்களே முதியோர் இல்லங்கள் ஒரு நாட்டிலே ஒரு பகுதியிலே அதிகம் அதிகமாகிக்கொண்டே செல்வது அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு நல்லதா அந்த நாட்டினுடைய வளத்திற்கு அழகா அந்த நாட்டு மக்களுடைய நல்லொழுக்கத்தினுடைய அடையாளமா எந்த பகுதியில் எந்த நாட்டில் முதியோர் இல்லங்கள் அதிகரித்து அங்கே முதியோர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அனாதையில ஆக்கப்படுகிறார்களோ நிச்சயமாக அந்த சமுதாயம் அல்லாவுடைய லானத்திற்குரிய சமுதாயம் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாவுடைய சாபத்திற்குரிய சமுதாயம் ரபுலாலமின் முதுமை பருவத்தை பற்றி திருமலை சொல்லும் பொழுது இதற்கெல்லாம் விதிவிலக்காக இதற்கெல்லாம் மாற்றாக இந்த மேற்கத்திய கலாச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியலிசம் லைஃப் ஒரு மெக்கானிக்கல் லைஃப் அல்லது ஒரு வியாபாரத்துறையான வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்ததோ அந்த கேடுகட்ட கலாச்சாரத்திற்கு எதிராகத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு அற்புதமான இஸ்லாமிய கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கை கோட்பாடு நமக்கு சொல்லித்தந்தான் ஆனால் பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை கோட்பாடை முஸ்லீம்களாகிய நாமும் பின்பற்றுவதில்லை முறையாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த தீர்வை சொல்வதில்லை நாம் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி அல்லாயும் அல்லாட குரானையும் அல்லா ரசூலையும் இருட்ட இருட்டடிப்பு செய்தோமோ அது போன்று அல்லாடைய மார்க்கத்தையும் சகோதரர்களே நாம் இருட்டடிப்பு செய்து கொண்டு அல்லா சொல்லக்கூடிய இந்த அற்புதமான தீர்வுகளை உலகத்திற்கு முன்னால் எடுத்து வைப்பதில்லை அதனால் என்ன ஆகிறது இந்த மேற்கத்திய கலாச்சாரம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் தீர்வுகள் அல்லது மேற்கத்திய கலாச்சாரம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அசிங்கமான கேடுகட்ட கலாச்சார சீரழிவுகளை உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதுதான் மக்களுக்கு மத்தியில் கலாச்சாரம் என்றும் போற்றப்படும் வாழ்க்கை நெறி என்றும் மதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ரபுல் ஆலமீன் மனிதர்களுடைய முதுமை பருவத்தை பற்றி அவன் சொல்கின்றான் என்ன அவன் அவன்தான் அவனுக்கு தான் தெரியும் முதுமை பருவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நீ பல பேருக்கு வீட்டில் முதியோர்கள் வச்சுருந்தா கூட சொல்லுவோம் என்ன அதில் எங்கள் அத்தாவுக்கு வர வர வயசாகி போச்சா ரொம்ப ஒரே துணை துணைன்னுட்டே இருக்காரு எரிச்சலாக இருக்குது மருமகளோட போய் சண்டை போடுறாரு பேரப்பிள்ளைங்களோட சண்டை போடுறாரு எங்களோட சண்டை போடுறாரு ஏதாவது திட்டிக்கிட்டு இருக்கிறாரு எது நல்லா செஞ்சாலும் வீட்டில் ஒத்து வர மாட்டேங்கிறாரு ஒரே தொந்தரவாக இருக்குது எல்லார் குடும்பத்திலும் கேள்விப்படுகிறோம் இதனை வயசாயிச்சு போலியா முதல்ல அவரே அந்த பிடிக்கோ தான் ஆரம்பிப்பாருங்க அத்தாக்கு வயசாகி போச்சு இல்லையா அதே தாத்தா வயசாகி போச்சு பாருங்க அதனால அவர் இப்படி இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு தாங்கிக்க முடியல ஒரே ரோதனையா இருக்குது என்ன செய்யலாம் இந்த கேள்வி எதனால் வருகிறார் சகோதரர்களே முதுமை பருவம் என்றால் என்னவென்று நாம் விளங்கிக் கொள்ளவில்லை இன்னும் முதுமை பருவத்தை அடையாத நாம் விளங்கிக் கொள்ளவில்லை ரப்புல்லாரன் சொல்லி தருகிறான் இதுதான் முதுமை முதுமை என்பது இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதை நாம் விளங்கிக் கொண்டால் இந்த கேள்வியை நமக்கு முன்னால் வராது இந்த ஆனந்தமே நமக்கு முன்னால் வராது இந்த அங்கலாய்ப்பே வராது இந்த எரிச்சலே வராது ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முதுமை பருவத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை முதுமை பருவத்தை அடைய போகும் நாம் விளங்கிக் கொள்ளவில்லை ரபுல்லாலுமின் சொல்லி முதுமை பருவத்தை பற்றி ஓ மின்கும் யுரத்தில் அலர் இல்லை அறுதலில் உமர் மனிதனுடைய வாழ்க்கை அல்ல மனிதன் படைக்கப்பட்டு சொல்லிட்டே வர்றான் தாயின் வயிற்றில் எப்படி மனிதனை உருவாக்கினோம் எப்படி கருவாக்கினோம் எப்படி அவனை பிறக்க செய்தோம் குழந்தை பருவத்தில் அவனுக்கு எப்படி தாயிடத்திலிருந்து பால் ஊட்ட வைத்தோம் இதெல்லாம் ரபுல்லாலும் அழகாக சொல்லிக்கிட்டே வர்றான் சொல்லிட்டே வந்து அதில் கடைசி மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதியை பற்றி ரபுல்லான் குறிப்பிடும் பொழுது ஓ மின்கும் இன்னும் உங்களில் சில பேர் இருக்கிறார்கள் வாலிப பருவத்தை அடைவார்கள் அதற்கு பிறகு அல்லாட தகுதியின்படி இறந்து விடுவார்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் வாலிப பருவத்தையும் தாண்டி வயோதிக பருவத்தையும் அடைவார்கள் அவர்களுடைய வயோதிக பருவம் எப்படிப்பட்டது என்றால் மின்கும் மையுரத்திலா அறுதல் உமர் உங்களில் சில பேர் இருக்கிறார்கள் வாலிபத்தை தாண்டி வயோதிகத்தையும் அடைவார்கள் வாழ்க்கையின் இறுதியை அடைவார்கள் அடையும் பொழுது எப்படி இருப்பார்கள் என்றால் லி கைலா யாழம மிம்பாதி எல்மின் ஆ அவர்கள் எல்லாம் தெரிந்திருந்தும் எல்லாம் அறிந்திருந்தும் வியாபாரத்தை பற்றி உலக வாழ்க்கையை பற்றி சமூகவியலை பற்றி குடும்பத்தை பற்றி மனைவி மக்களை பற்றி சமுதாயத்தை பற்றி தொழுகை இபாகத்துகளை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அவர்கள் முதுமை பருவத்தை அடையும் பொழுது லி கைலா யாழம ஷெய்யா எதையுமே அறியாதவர்களை போன்று இருப்பார்கள் முதுமை பருவம் என்பது எப்படி மாற்றிவிடும் என்றால் அவன் எல்லாம் அறிந்தவனாக இருப்பான் ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் அவனுக்கு ஏன்னா சில சமயங்களில் மறதி ஏற்படலாம் தான் தெரிந்தவற்றை மறந்திருக்கலாம் அல்லது அவனுக்கு ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அதன் மூலமாக பழைய வாழ்க்கையை மறக்கலாம் அல்லது நல்லா இருப்பார் சாப்பிடுவார் தூங்குவார் அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் எங்கே எந்த நேரத்தில் எதை பேசணும் எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த விஷயம் மறந்திருப்பார் நடைமுறை என்று சொல்லக்கூடிய நடைமுறை மறந்திருப்பார் அல்ல இடம்பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை மறந்திருப்பார் எந்த நேரத்தில் எதை பேசணுமோ பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாரு ரொம்ப அவர் மறந்து விட்டார்கள் நல்லா எல்லாம் அறிந்த பிறகும் அவரை அறியாதவரை போன்று ஆக்கிவிட்டோம் முதுமை பருவத்திலே அப்ப முதுமை பருவம் என்பது எப்படி இருக்கும் என்றால் அவர் எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு பெரிய ஆலிம்சாவா இருப்பாரு அஜர்த்தா இருப்பாரு அல்லாமாவா இருப்பாரு பெரிய முத்தவலியா இருப்பாரு பெரிய தலைவரா இருப்பாரு சமுதாயத்தில் பெரிய ஆளா இருப்பாரு பணக்காரரா இருப்பாரு செல்வந்தரா இருப்பாரு கோடிக்கணக்கான வியாபாரங்கள்லாம் வரவு செலவு பார்த்திருப்பாரு அப்படிப்பட்டவர் ஆனால் முதுமை பருவத்தை அடையும் பொழுது அவர் எதையுமே அறியாத என்று ஆகிவிடுவார் அப்போ இது அல்லாவுடைய படைப்புங்க இது முதுமையை அடையக்கூடிய ஒருவர் எதையுமே தெரியாத மாதிரி பேசுறது அல்லாவுடைய படைப்பு இதை நாம் புரிந்து கொண்டால் அப்படி தெரியாமல் பேசக்கூடிய முதியவர் மீது நமக்கு எரிச்சல் வருமா வேகம் வருமா நாம் சொன்னால் இதை உடனே சொல்லுவாங்க அது எப்படி ஹசரத் மற்ற விஷயம் ரொம்ப தெளிவாக பேசுறாரு மற்ற விஷயம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக சொத்து வந்தால் மட்டும் எனக்கு எழுதி தர மாட்டேங்கிறாரு அந்த விஷயம் நம்ம கரெக்டாக இருக்கிற மறந்துட்டாருங்கிறீங்க அருமை சகோதரே இப்படி அங்காளாய்ப்பதற்கோ இப்படி வேகப்படுவதற்கோ இப்படி எரிச்சல் படுவதற்கோ எந்த முகாந்திரம் கிடையாது ரபுல் ஆலம் சொல்கிறான் நாம் அவரை அப்படித்தான் ஆத்தி விட்டோம் அப்படி சொத்துன்னு வந்தால் பிறகு மட்டும் மூத்தமான கவனிக்க மாட்டேங்கிறாரு கடைசிமான கவனிக்க மாட்டேங்கிறாரு பொம்பளை பிள்ளை கவனிக்க மாட்டேங்கிறாரு மூணாவது பிள்ளை மட்டும் கவனிக்கிறாரு ஏழா பிள்ளை மட்டும் கவனிக்கிறாரு ரெண்டாவது பொண்டாட்டி பிள்ளை மட்டும் கவனிக்கிறாரு மூத்த பொண்டாட்டி பிள்ளை கவனிக்க மாட்டேங்கிறாரு என்றெல்லாம் இப்படி ஏற்படும் என்பதனால்தான் ரபுல் ஆலமீன் அவனே தெளிவாக்கி வச்சுனா சொத்து விஷயம் நீ கவலையே படாத அவர் மூத்தா போன பிறகு அல்லா உனக்கு எழுதி வச்சிருக்கான் அந்த சே வந்து சேர்ந்தே தீரும் உனக்கு அல்லா உனக்கு எழுதி வச்சிருக்கான் அவர் எழுதி வைக்கிறாரா இல்லையோ அல்லா உனக்கு எழுதி வச்சுட்டான் அவர் மரணித்த பிறகு அவருடைய சொத்து அவருக்குரியதல்ல அது உனக்கு எவ்வளவுங்கிறது அல்லா உண்டு அவரவருடைய உறவு முறையை பொறுத்து அவருடைய வாரிசு முறையை பொறுத்து அல்லா எழுதி வச்சுட்டான் அது கண்டிப்பாக வந்துடும் நீயும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் அவருடைய சொத்தை பற்றி பார்க்காத தனக்கு எழுதிட்டாரா தன் அண்ணனுக்கு எழுதியிருக்காரா தன் தம்பிக்கு எழுதியிருக்காரா அக்கா தங்கச்சி எழுதியிருக்காரா இதை பார்க்காத அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன என்ன கடமை குறிப்பாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கூட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய கடமையை பற்றி அல்லாஹ் எக்கச்சக்கமாக சொல்லியிருந்தாலும் கூட குறிப்பாக தன்னுடைய குரானில் சொல்லும் பொழுது அவருடைய முதுமை பருவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இம்மா எவ்வளோ கண்ணா ஐந்தக்கல் கிபர் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய தாந்தியோ அகதுமா கிலாகுமா உன்னுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமோ அல்லது யாராவது ஒருத்தரோ முதுமையை அடைந்து விட்டால் பொதுவாகவே ஒரு பிள்ளை அவன் விவரம் தெரிந்த நேரத்திலிருந்தே தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் பணியாற்ற வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்களை மனம் கொண்டால் நடக்க வேண்டும் இது அல்லாடைய கட்டாய கடமை எவன் ஒருவன் தாயையோ அல்லது தாய் தந்தை ரெண்டு பேரையுமோ அல்லது தந்தையை மட்டுமோ ரெண்டு பேரையுமோ ரெண்டு பேரும் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக தன்னுடைய ஆகரத்தை ஒருவன் வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமாக போகட்டும் என்று எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அதற்கு ஜிபிரி அலி சலாத்து வலாம் ஆமின் சொன்னார்கள் ஹதீஸில் இருக்கின்றது அவர் தாய் தந்தையருக்கு பணிவிட செய்ய வேண்டியது பிள்ளையுடைய அப்படிப்பட்ட கடமை ஆனால் குறிப்பாக ரப்புல் ஆலமீன் முதுமையை குறிப்பிடுகின்றான் இம்மா எவ்வளோ கண்ண எந்த கல்கிபர் அகதுகுமா கிலாகுமா அவ்விருவருமோ அவ்விருவரில் ஒருவரோ முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் வலா தகுல்லஹமா உஃபின் ச என்ன அவ எப்போ பார்த்தாலும் என்று சொல்லிவிடாதீர்கள் அவரை மனம் நோகும்படி நடந்து விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு அதிகமாக எரிச்சல் விட்டுறது அந்த பருவத்தில் தான் உஃப் என்பது எரிச்சல் கூட்டக்கூடிய வார்த்தை எரிச்சலோடு சொல்லக்கூடிய வெறுப்போடு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை வெறுப்பேற்றுவது அந்த பருவத்தில் தான் முதுமை பருவத்தில் தான் ஒரு தந்தை ஒரு வாலிப பருவத்தில் பிள்ளையை வெறுப்பேற்றுவதை விட குழந்தை பருவத்தில் வெறுப்பேற்றுவதை விட அதிகமாக வெறுப்பேற்றுவது ஒரு தந்தை தன்னுடைய முதுமை பருவத்தில் தான் அப்படி வெறுப்பேற்றக்கூடிய நேரத்திலே நீ வெறுப்பாகி விடாதே ஒலா தகுல்லஹமா உஃபின் சே என்று கூட சொல்லிவிடாதே ஒலா தன்னர்குமா அவர்கள் வெறுத்து விடாதே அவர்கள் உன்னை வெறுப்பேற்றுகிறார்கள் என்பதற்காக உன்னை வெறுக்க வைக்கிறார் என்பதற்காக உன்னை எரிச்சல் படுத்துகிறார் என்பதற்காக ஒலா தன்ஹர்ஹுமா அவர்களை வெறுத்து விடாதே எரிச்சல் படாதே ஒக்குல்லகுமா கௌலன் கரீமா கண்ணியமான வார்த்தைகளை சொல்லுங்கள் இதை விட அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்கிறான் அவர்களை எப்படி கண்காணிக்க வேண்டும் என்றால் ஒரு முதுமை பருவத்தை அடைந்துவிட்ட பெற்றோரை பிள்ளைகள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ரபுலாலும் சொல்கின்றான் ஒமன் அம்மிருஹு சூரத் யாசில சொல்கின்றான் ஒமன் அம்மிருஹு நுனக்கிசு ஃபில் ஹல்க் அஃபலா தாக்கிலூன் யாருக்கு நாம் நீண்ட ஆயுளை கொடுக்கின்றோமோ முதுமை பருவத்தை கொடுக்கின்றோமோ அப்படி முதுமை பருவத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை மீண்டும் தலைகீழான வாழ்க்கையாக திருப்பி விடுகின்றோம் நுணக்கிசு தலைகீழாக திருப்பி விடுகின்றோம் எப்படி தலைகீழா திருப்பது என்பதற்கு இப்படி கசீர் அலை போன்ற பெரிய பெரிய முஃபசீர் விளக்கம் கொடுக்கின்றார்கள் யாருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுக்கின்றானோ நீண்ட ஆயிலை முதுமை பருவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றானோ நுணக்கி சுகஃபில் ஹால் அவரை படைப்பிலே தலைகீழாக மாற்றி விடுகிறோம் எப்படி மீண்டும் குழந்தை பருவத்திற்கு குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தாரோ அதுபோன்று குழந்தை பருவத்திற்கு மாற்றி விடுகின்றோம் அஃபலா தாக்கிலோன் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாதா பிரபலாலம் என்ன சொல்கின்றான் ஒரு தந்தையோ அல்லது நம்ம வீட்டில் முதியோர்களோ முதுமை பருவத்தை அடையும் பொழுது அவர்கள் மீண்டும் குழந்தை பருவத்தில் சென்று விடுவார்கள் எப்படி குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாதோ அந்த மாதிரி பேசுவார்கள் எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாதோ அந்த மாதிரி செய்வார்கள் குழந்தை பகலிலே தூங்கும் இரவிலே விழித்துக் கொள்ளும் அதுபோன்று முதியவர்கள் பகலெல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் இரவிலே விழித்து தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருப்பார்கள் இருமிக் கொண்டிருப்பார்கள் எதையாவது பேசிக் கொண்டிருப்பார்கள் இரவு நேரத்தில் எனக்கு யாராவது பேச்சு கிடைக்காத என்று கேட்பார்கள் நள்ளிரவு பார்க்கலாம் குழந்தை நீ நல்ல விடிய காலம் ரெண்டு மணி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க குழந்தை எழுச்சி அழுவோம் எழுச்சி மடியில் வச்சிங்கன்னா உங்களை பார்த்து சிரிக்கும் விளையா பேச சொல்லும் அதுக்கிட்ட எத்தனை மணிக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு குழந்தை உங்களிடத்துல பேச சொல்லி கேட்கும் நீ கொஞ்சம் கண்ணாசினா அது அழும் முழி கண்ணை முழி முழிச்சு என்று பேசி என்று அந்த நிலைக்கு நாம் முதியோர்களை ஆக்கி விடுவோம் மலஜலம் கழிப்பதிலிருந்து அவர்கள் தேவை நிறைவேற்றுவதிலிருந்து அனைத்து விஷயத்திலுமே அவர்கள் அடுத்தவரின் பால் தேவைப்படக்கூடிய குழந்தையை போன்று ஆகிவிடுவார்கள் அப்போ குழந்தை செய்யக்கூடாத செய்யும் பொழுது எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை பேசாத பொழுது யாரும் எரிச்சல் அடைவதில்லை கோபப்படுவதில்லை குழந்தையை பாட்டி குழந்தை பருவம் இப்படித்தான் என்று புரிந்து கொள்கிறோம் குழந்தை பருவம் அப்படி தான் இருக்கும் அது சைல்டுஹுட் அப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் நம்ம கோவப்பட்ட நம்ம தான் பைத்தியக்கார இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும் என்று நாம் அதை புரிந்து கொண்டோமோ அது போன்ற சகோதரி அல்லா ரபுல் ஆலமின் முதுமை பருவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றானோ அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய பெற்றோரையோ நம்முடைய முதியவர்களையோ நிச்சயமாக சத்தியமாக முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப மாட்டோம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்றதான ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு விழாவுக்கு கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய முதியோர் இல்லம் அந்த முதியோர் இல்லத்தில் ஒரு பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள் நான் சென்றிருந்தேன் நிறைய முதியோர்கள் பாட்டன் பாட்டிகள் எல்லாம் அங்கே போகும் பொழுது ஒரு வாசகம் ஒன்று அப்படியே என்னை கண்கலங்க வைத்தது நான் பொதுவாக சொல்லுவோம் ஒரு தாய் வந்து பிள்ளைய போட்டு அடித்தா பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறியே அப்படின்னு என்ன சொல்லுவோம் கோழி மீச்சா குஞ்சு சாகும் கேட்பமா இல்லையா கோழி மீச்சா குஞ்சு சாகும் கோழி மீச்சாலும் குஞ்சு செத்து விடுமா அந்த மாதிரி தாயோ தந்தையோ பிள்ளையோ அடிக்கிறாள் பிள்ளை செத்து விடுமா அப்படிலாம் ஆகாது என்று சொல்லுவோம் இல்லையா அந்த பழமொழியை அங்கே எழுதி போட்டிருக்கிறார்கள் குஞ்சுகளால் மிதிப்பட்ட கோழிகள் இவர்கள் குஞ்சுகளால் மிதிப்பட்ட கோழிகள் இவர்கள் ஒருவன் தன் வீட்டை கட்டி புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டிற்கு பெயர் வைத்தான் அன்னை இல்லம் என்று தன் வீட்டிற்கு பெயர் வைத்தான் அன்னை இல்லம் என்று ஆனால் அவனுடைய அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் அனாத இல்லத்தில் இன்று சமீபத்திலே சகோதரர்களே சமீப காலங்களிலே முதியோர் இல்லங்கள் மிக மிக பிரித்து கொண்டு வருகின்றன காரணம் என்ன மனிதனுடைய வாழ்க்கை மெட்டீரியலிசம் லைஃபாக ஆக்கப்பட்டு விட்டது வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது நல்ல படிக்க வைக்கிறோம் பிள்ளைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்குறோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆன பிறகு அவனுக்கு ஒரே பிள்ளை ஒரே பொம்பளை பிள்ளை ஒரே ஆம்பளை பிள்ளை நல்ல சீராட்டி பாராட்டி அவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துருப்போம் நல்ல படிக்க வச்சு நல்ல துறையை கொண்டு போயிருப்போம் நல்ல கை நிறைய வரதட்சணை வாங்கி அந்த பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் அந்த பெண்ணு கல்யாணம் முடிச்ச உடனே நீ அமெரிக்காவில் வேலை செய்ய என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து அமெரிக்கா போயிடுவாங்க மகளை நல்லா படிக்க வச்சிருப்பாரு படிக்க வச்சு துபாயில் இருக்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு மகன் மனைவியை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான் மக கணவனோட துபாய்க்கு போயிட்டா இங்கே கிழவனும் கிழவியும் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க இவர்கள் பணிவிட செய்வதற்கு கூட ஆள் இல்லை அதுலேயும் இப்போ யாராவது ஒருத்தர் மூத்தா போயிட்டான்னு வச்சுங்க அந்த கிழவனோ அந்த கிழவியோ யாராவது ஒருத்தர் முன்னாடி பின்னாடி மூத்தா போயிட்டான்னு வச்சுங்க அவர்கள் மற்றவர்கள் படக்கூடிய பாடு அவர்களுக்கு ஒரே இருப்பிடம் ஒரே ஒதுங்கிடம் ஒரே ஆறுதல் ஒரே ஷெல்டர் முதியோர் இல்லமும் அனாதை இல்லமும் தான் வேற எங்கே போவாங்க அவங்க எந்த பிள்ளைகள் தனக்காக பாடுபட வேண்டும் தனக்கு தன்னுடைய ரப்பிலாலும் சொல்கிறானே அவர்கள் இருவருமோ அல்ல இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்களுக்காக ஜனாஹத்துல்லி பணிவிட பணிவு என்ற ரெக்கையை அவர்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து அவர் நல்ல முறையில் பழகு நல்ல முறையில் பேசு அவர் நல்ல முறையில் பணிவிட செய் அவருடைய துவாவை பெற்றுக்கொள் அவர்களுக்காக நீயும் துவா செய் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா யாவ்லா என்னுடைய இளமை பருவத்தில் இவர்கள் எப்படி என்னை போற்றி பாராட்டி சீராட்டி வளர்த்தார்களோ அதுபோன்று ரப்பே இவர்களை நீயும் நல்ல முறை இறக்கம் காட்டி அன்பு செலுத்தி பெரியவர்களை போற்றி பாராட்டுவாயாக என்று துவா செய்யுங்கள் என்று சொல்லி தந்திருக்க இந்த அத்தனை கலாச்சாரத்தையும் காலில் போட்டு மிதித்து விட்டு நமக்கு தேவை வியாபாரம் நமக்கு தேவை பணம் நமக்கு தேவை மெட்டீரியலிசம் லைஃப் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் கற்றுக் கொடுத்த மெட்டீரியலிசம் லைஃப் வியாபார வாழ்க்கை இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் பெத்த தாயை வச்சு நான் பணிவிட செஞ்சா தகப்பனத்தை பணிவிட செஞ்சா அல்லது நம்முடைய வீட்டில் யாராவது முதியவரை வைத்து பாட்டனையோ பாட்டியை வைத்து பணிவிட செய்தால் நமக்கு என்ன பலன் நமக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு இதெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் உண்டா எதுவும் இல்லை கொண்டு போய் சேர்த்துரு முதியோர் இல்லத்தில் அவங்க வளர்த்த கஷ்டத்திற்கு அவர்களை வளர்த்த கஷ்டத்திற்கு நான் நஷ்ட ஈடாக மாதம் ஒரு தொகையை கொடுத்துறேன் அங்கேயே படிக்க வைங்க அங்கேயே அவன் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படியே செத்து போச்சுன்னா அங்கேயே எங்கேயாவது இப்படி போச்சுருங்க என்ற தொந்தரவு பண்ணாதீங்க இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் அமெரிக்காவில் நடந்தது யூரோப்பில் நடந்தது மேற்கத்திய கலாச்சாரத்தில் நடந்தது என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆங்கில புத்தகத்தில் படித்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பற்றி ஒரு கதை ஒன்று அதிலே ஒருவர் தன்னுடைய தந்தை தனக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறார் என்று எண்ணி அவர் தன் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு தாத்தா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு அதனால் கொண்டு போய் அவர் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போய் மலைக்கு மேலே கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகனார் தன்னுடைய தந்தையை மலைக்கு மேலே கொண்டு தள்ளுறதுக்கான ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிறாரு தள்ளிட்டு போகும்போது அவருடைய மகன் அந்த பேரன் சொல்கிறான் அப்பா தாத்தாவை மட்டும் தள்ளிட்டு ஸ்ட்ரெச்சரை பத்திரமா கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறான் எதுக்கு பாங்கும்போது நாளைக்கு ஒன்றை வச்சு நான் தள்ளுறதுக்கு இது எப்பவுமே ஆங்கில கலாச்சாரத்தில் நடக்கக்கூடிய நினைச்சிட்டு இருக்கோம் நாம இது மேற்கத்திய கலாச்சாரத்தில் நடக்கக்கூடியது என்று ஆனால் சகோதரர்களே அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் சீர்கட்ட வாழ்க்கை முறை இன்று நம்முடைய கலாச்சாரத்தில் விட்டது இஸ்லாமிய வாழ்க்கையில் ஊடுருவிட்டது அதான் பெரிய வேதனை இந்துக்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே அந்த கலாச்சாரம் ஊடுருவிட்டது என்றால் பாவம் வழிகாட்டுதல் இல்லாதவர்கள் வழிமுறை தெரியாதவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய நேர்வழி அவர்களுக்கு தெரியாது அதனால் அவர்கள் கலாச்சாரத்திலே அவர்கள் வாழ்க்கையில் பூந்து விட்டது என்றால் அது ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை ஆனால் இஸ்லாமியருடைய கலாச்சாரத்திலேயே இந்த மாதிரி கேடுகட்ட கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சார வாழ்க்கை புகுந்து விட்டது என்றால் இதுதான் சகோதரிலே மிகப்பெரிய வேதனை எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லாம் சொன்ன ஹதீசியம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு மாமின் ஷாபின் யுக்ரிமோ எந்த ஒரு இளைஞனும் உலகத்தில் எந்த ஒரு இளைஞன் இளைஞன் என்றால் பதினெட்டு வயசு பத்தொன்பது பையன் பையன் இல்லை முதுமை பருவத்தை அடையாத யார் ஒருவருமே யார் ஒருவருமே அவர் தன்னுடைய தன்னை விட வயது முதிர்ந்தவரை ஆனால் முதியவர் என்ற காரணத்திற்காக சின்னிகி அவருடைய வயசுக்காக வேண்டி முதியவர் என்ற காரணத்திற்காக நாம் அவளை கண்ணியப்படுத்தி அவர் உதவி செய்து அவர்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி நடந்து கொள்வோம் எனால் இல்லா யுக்கையுல்லாஹு ஷாபன் யுக்ரிஃபி சின்னிகி இவருடைய முதுமை பருவத்திலே இவருக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் இன்றைய முதியோர்களை இன்றைய இளைஞர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் என்றால் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்களேனால் அவர்களுடைய குணாதிசயங்களை விளங்கிக் கொள்வார்களேனால் அல்லாஹ் எப்படி படைத்தான் எதற்காக படைத்தான் எந்த ரீதியில் அவர் இருக்கிறார்கள் என்ற அவருடைய மனோலையை அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி புரிந்து கொள்வார்களேனால் நாளை இவன் முதுமை பருவத்தை அடையும் பொழுது இவனை புரிந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவான் எம்பெருமானா சல்லல்லா சுபச்சியை சொல்கிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே இந்த மேற்கத்திய கேடுகட்ட கலாச்சாரத்தின்படி வருடத்தில் ஒரு நாள் முதியோர் தினம் என்று கொண்டாடி முதியோர்களுக்கு முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு உணவு ஊட்டுவதோ அல்லது ஸ்வீட் கொடுப்பதோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்க நல்ல ட்ரெஸ் உடுத்தி அவர்களை ஓடியாடி விளையாட வைப்பதோ இதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை மாறாக நம்முடைய நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய பெற்றோராகவோ நம்முடைய பாட்டன் பாட்டியாகவோ நம்முடைய முதியோராகவோ எந்த விதத்தில் எந்த இதத்தில் நாம் முதியோரோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த முதுமை பருவம் என்பது அது ஒரு குழந்தை பருவம் மீண்டும் குழந்தை பருவத்திற்கு திருப்பப்பட்டுவிட்ட ஒரு பருவம் அந்த பருவத்தை குழந்தைகளை போன்று பார்ப்போம் அவர்கள் உணர்வுகளை மதிப்போம் அவர்களுக்கு அல்லா ரபுல்லாலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றானோ அந்த முறைப்படி நடந்து கொள்வோம் அல்லாஹ் சுபானத்தலா நம்முடைய முதுமை பருவத்திலும் அதுபோன்று நம்மை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவான் வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ